العفاف وفيه الجود والكرم أنت الحبيب الذي ترجى شفاعته أنت الحبيب الذي ترجى شفاعته عند الصراط إذا ما زلت القدم لا وسيلة إلا أنت يا رسول الله எல்லா புகழும் புகழ்ச்சியும் சர்வலோக தயாபரனாகிய அல்லாஹு ஜல்ல ஜலாலகுவத்த ஆழாவிற்காக இருக்கும் சொலவாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் சங்கைக்குரிய பெருமானார் சர்வரே காயினாத் மஃப்ஹரே மௌஜூதாத் அபுல் காசிம் சையீதினா அஹமது முஜித்தபா முஹம்மது முஸ்தபா ஹதரத் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய அருமை குடும்பத்தவர்கள் பிரியத்திற்கினிய சஹாபா தோழர்கள் அவர்கள் மீது பிரியம் கொண்டு கியாம பரிபந்தம் பின்பற்றி ஒழுகுகின்ற உம்மத்தவர்களாகிய நம் யாவர்களுக்கும் என்றென்றும் நிலவட்டுமாக புனிதமான இந்த இறையில்லத்தில் புனிதமான இந்த வேளையில் சமூகம் அளித்திருக்கக்கூடிய நம் யாவர்களுக்கும் இறையில்லமாம் திரு காபாவை திரும்பவும் திரும்பவும் தவா செய்யக்கூடிய மேலான பேற்றையும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவருடைய அருமந்த ரவுல்லா ஷரீஃபை திரும்பவும் திரும்பவும் சியார செய்து அன்னவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு ஆனந்த பரவசமடைவதோடு நாளை மறுமையில் அவர்களோடு அருகிலிருந்து அளவலாகக்கூடிய மேலான பேற்றை அல்லாஹ் நம் யாவர்களுக்கும் நசீபாக்கி தருவானார் சங்கைக்கும் பெருமரியாதைக்கும் உரிய அருமை அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை சகோதரர்களே கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தாயின் காலடியில் சுவனம் என்கிற ஒரு அற்புதமான தலைப்பை காலத்திற்கு ஏற்ற இந்த அற்புதமான ஒரு பொருளினுடைய அடிப்படையில் இன்று சில கருத்துக்களை நாம் காண்பதற்காக இங்கே குழும் இருக்கிறோம் அல்லாஹு ஜல்ல ஜலாலகுவ தாயல அந்த நல்ல கருத்துக்களை கேட்பதற்கு அவன் வாய்ப்பளித்ததை போல அவற்றை நம்முடைய வாழ்வில் எடுத்து நடப்பதற்கும் அல்லாஹ் தர்ஃபீக் செய்வானாக அல்லாஹு ஜில்லஜிலாலகுவ தாலா தன்னுடைய அருமை திருமறையிலே கூறுகிறான் இந்த மனிதனுக்கு நாம் ஒரு வசியத் செய்தோம் அவனிடத்திலிருந்து நாம் ஒரு வாக்குறுதியை நாம் பெற்றோம் தன்னுடைய பெற்றோர்களுக்கு தாய் தந்தையர்களுக்கு அவன் நல்லவற்றை செய்வதற்கும் எஹசான் என்று சொல்லக்கூடிய நற்கர்மங்களை செய்வதற்காக நாம் வசியத் செய்திருக்கிறோம் ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் ஒவபாத்துஹு குர்ஹா وحمله وفصاله ثلاثون شهرا அல்லாஹு ஜல்லஜலாலஹு வத்தாலா சொல்லி காட்டுகிறான் அவளுடைய அந்த தாய் பல சிரமங்களுக்கு மேலாக சிரமங்களை மேற்கொண்டு அந்த சிசுவை அவள் சுமக்கிறாள் தன்னுடைய அருமையான குழந்தைக்கு ஜனனம் கொடுப்பதற்கு முன்னால் தரித்த அந்த காலத்திலிருந்து பலவிதமான கட்டங்களை அந்த தாய் அடைகிறாள் அதை சிரமங்களுக்கு மேலால் சிரமங்கள் கஷ்டத்திற்கு மேலால் கஷ்டம் என்று அல்லாஹ் குறிப்பிட்ட காட்டுகிறான் அந்த குழந்தையை அவள் சுமந்து அதை பெற்றெடுத்து அவற்றை ஒரு நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வருவதற்கு ஏறக்குறைய சலாசூன ஷஹரா முப்பது மாதங்கள் ஆகிவிடுகிறது என்று சொல்கிறார் ஏறக்குறைய இரண்டரை ஆண்டுகளுக்கு மேலாக குழந்தை பேட்டிற்கு பின்னால் ஏறக்குறைய ஆறு மாதங்கள் அந்த குழந்தை பேட்டினுடைய அந்த தொடர் வேதனையில் தொடர் கஷ்டங்களை அவள் அனுபவிக்கிறாள் அதற்கு பின்னால் திருமறையில் பிரிதொரு வசனங்கள் சொல்லி காட்டுவதைப் போல ஹவுலைனி காமிலைனி இரண்டு வருடங்கள் அந்த குழந்தைகளை அமுதூட்டுவதற்குரிய அந்த நிலையில் ஆக மொத்தத்தில் ஒரு குழந்தையினுடைய நிலையில் முப்பது மாதங்கள் அந்த தாய்க்கு கடந்து விடுகிறது அப்படியாக அவள் சிரமங்களை சுமந்த நாளிலிருந்து அவள் மேற்கொள்கிறாள் அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் இன்னொரு ஆயத்தில் அவருடைய பெற்றோர்கள் தாய் தந்தை இருவருக்கும் நன்மை செய்வதற்காக நாம் அவர்களை வசிய செய்திருக்கிறோம் ஹமலத்துகு உம்புகு வஹனன் ஆலா வஹனின் சிரமங்களுக்கு மேலால் சிரமமாக அந்த தாய் அந்த குழந்தையினுடைய விஷயத்தில் தன்னுடைய சிசுவினுடைய விஷயத்தில் அருமந்த அந்த குழந்தை குல குழந்தையினுடைய விஷயத்தில் அவள் சிரமத்தை மேற்கொள்கிறாள் இரண்டு முழு வருடங்கள் அந்த குழந்தையினுடைய வளர்ப்பிற்காக அவள் இன்னும் கஷ்டப்படுகிறாள் அனிஷ்குர்லி ஒரு வாலிதைக்க இலையல் மசீர் அப்படிப்பட்ட சிரமங்களை எல்லாம் தாங்கி இருக்கக்கூடிய அந்த குழந்தையை பெற்றுவிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அந்த மனிதனிடத்தில் நாம் வசீர் செய்திருக்கிறோம் உன்னுடைய தாய் உன்னுடைய பெற்றோர்கள் ஒருவரும் இருக்க உன் தாய் இவ்வளவு கஷ்டங்களை மேற்கொண்டிருக்கிறாள் அனிஷ்குர்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனக்கு நீ நன்றி செலுத்துவதையும் எனக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கிற விஷயத்தையும் ஒளி வாலிதைக்க உன்னுடைய பெற்றோர்களுக்கு நீ நன்றி செலுத்த வேண்டும் என்கிற விஷயத்தையும் தனக்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயத்தையும் அல்லாஹிற்கு ஒரு அடியான் நன்றி செலுத்த வேண்டிய அந்த கடமையோடு தன்னுடைய பெற்றோர்களுக்கு அவன் நன்றி செலுத்த வேண்டும் என்கிற அந்த கடமையையும் நாம் வசீர் செய்திருக்கிறோம் இலையல் மசீர் அல்லாஹ் சொல்கிறான் என்னிடத்தில் நீங்கள் திரும்பி வந்தாக வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறான் இப்படியான ஆயத்துகளின் மூலமாக ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோர்களுக்கு குறிப்பாக தன்னுடைய தாய் ஏன் இங்கே ரசூலுல்லாஹி செல்லல்லா ஒலகி செல்லும் அவர்கள் இங்கே தாயை முற்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் உடல் ரீதியிலே அந்த தாய் அதிகமான சிரமங்களையும் கஷ்டங்களையும் ஒரு குழந்தையினுடைய விஷயத்தில் அவள் மேற்கொள்கிறார் இன்னொரு இருந்து நாம் சிந்திப்போமையானால் அந்த குழந்தையினுடைய வாழ்வும் அந்த குழந்தையினுடைய தாழ்வும் அந்த குழந்தையினுடைய ஜெயமும் அந்த குழந்தையினுடைய தோல்வியும் அந்த குழந்தையினுடைய நல்ல நிலையும் மோசமான நிலை எல்லா நிலைகளும் தாயின் கரத்திலே இருக்கிறது சுமந்த நாளிலிருந்து அதை பெற்றெடுத்து அதை பரிபக்குவப்படுத்தக்கூடிய அந்த நிலை வரை தந்தையை காட்டிலும் தன்னுடைய குழந்தையோடு அதிகமான தொடர்புடைய அந்த தாய் தாயினுடைய நடைமுறைகளும் குண ஒழுக்கங்களும் எப்படி இருக்கிறதோ அவைகள் குழந்தையிடத்திலே பிரதிபலிக்கின்றன என்பதனைத்தான் அருமைநாயகம் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தாயினுடைய அந்த மகத்துவத்தை மிக அற்புதமாக இங்கே சித்தரித்து காட்டுகிறார்கள் ஹதரத் அசுலுல்லாஹி செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சின்னஞ்சிறு பிராயத்தின் தன் தாயை இழந்தவர்கள் ஆறு வயதாக இருக்கக்கூடிய தான் பிறப்பதற்கு முன்னால் தந்தையையும் சின்னஞ்சிறு பிராயத்திலையும் தாயையும் இழந்த ரவிகள் பெருமான அரசுலை கரீம் செல்லல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் ஒரு தாயிற்கு காட்ட வேண்டிய மரியாதையையும் மகத்துவத்தையும் இந்த உலகத்தில் எந்த தலைவராலும் காட்டியிருக்க முடியாத வரலாற்றை வழிமுறையை நமக்கு தந்திருக்கிறார்கள் பாலூட்டி வளர்த்த ஹலீமா நாயகி உம்முனா சையத்துனா ஹலிமத்து ஹலிமத்து சாதியா ரதியல்லாஹு அருமை நாயகம் செல்லல்லாஹு அலையும் செல்லவர்களை காண வருகின்ற நேரத்தில் எல்லாம் தன்னுடைய மேனியில் இருக்கக்கூடிய புனிதமான அந்த போர்வையை ரிதா என்று சொல்லக்கூடிய அந்த மேலங்கியை எடுத்து தான் விரித்து அதில் தன் வளர்ப்பு தாயை அமர வைப்பார்களாம் அது மாத்திரமல்ல செல்வ சீமாட்டியாக இருக்கக்கூடிய ஹதீஜத்துல் குபரா ரதி அல்லாஹு தாலான்ஹா உம்முல் மொமினி ரதி அல்லாஹு தாலான்ஹா அவர்கள் தன் தந்தை தன்னுடைய கணவரை வளர்த்த சஹத் அது ஹலிமா நாயைக்கு அளித்த மரியாதை வளர்ப்பு தாய் தன்னுடைய கணவனினுடைய வளர்ப்பு தாய் இன்றைய காலத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம் கணவனினுடைய தாய் என்பது எந்த நிலையில் இருக்கிறது அதே சமயத்தில் மனைவியின் தாய்க்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதைகள் என்பதையெல்லாம் நம்முடைய வாழ்வில் நாம் ஆய்வு செய்கிறோம் அப்படியாக அருமை நாயகம் செல்லல்லா கொலைக்கு செல்லும் அவர்கள் தாயின் மகத்துவத்தை தன்னுடைய வாழ்வில் அவர்கள் அங்கே நமக்கு எடுத்து காட்டி தான் செயல்படுத்தி காட்டி ஒரு தாயின் மகத்துவத்தை தான் பணிபடை செய்வதற்கும் தான் சாய்வு சேவை செய்வதற்கும் அதில் தாமினா வதியல்லாஹு தாலான் அவர்கள் ஜீவித்திருக்கவில்லை என்று சொன்னாலும் கூட தாயினுடைய அந்தஸ்தில் தன்னை வளர்த்த அந்த செவிலித்தாய்க்கு அளித்த மரியாதை நபிகள் பெருமானார் ரசூலை கரீம் செல்லல்லாஹ் செல்லும் அவருடைய வாழ்வில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிறது எனவேதான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அல்லாஹு ஜில்லஜிலாலகுவ தாலாவினுடைய கட்டளையை தன்னுடைய பெற்றோர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் எஹசான் செய்ய வேண்டும் என்கிற அந்த கட்டளையை நபிகள் பெருமானார் ரசூலை கரீம் சல்லல்லாஹ் அலையு செல்லவர்கள் உறுதிப்பட கட்டி காத்திருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இன்றைய காலத்தில் ஒன்றை பார்க்கிறோம் தன்னுடைய வாழ்வில் தான் வளர்கின்ற நேரத்தில் எல்லாம் ஒரு தாய் என்ன கஷ்டப்படுகிறாள் என்பதை எந்த சிசுவும் உணர்வதில்லை என்னுடைய தாய் எனக்காகப்பட்ட கஷ்டத்தை நான் உணர்வதற்குரிய அந்த பிரயோ அதாவது என்னுடைய வயதும் அந்த அறிவும் இல்லாத காலம் எப்பொழுது நாம் உணர்கிறோம் நம்முடைய குழந்தைகளை நாம் பார்க்கும் பொழுதாவது நாம் உணர வேண்டும் இந்த கஷ்டங்களை நம் தாய் அடைந்திருப்பார்களே நம்முடைய தந்தையை பற்றிருப்பார்களே என்பதை நாம் உணர வேண்டும் எனவேதான் அல்லாஹ் உணர்த்துகிறான் وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா விதியாக்கி இருக்கிறான் அல்லாஹ் தஅபுது இல்லா ஐயா அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது இபாது செய்யக்கூடாது என்று கட்டளையை பிறப்பிக்கிறான் வபில் வாலிதைனி இஹ்சானா உங்களுடைய இரண்டு பெற்றோர்களுக்கும் தாய் தந்தையர்களுக்கும் நீங்கள் எஹசான் செய்யுங்கள் என்று அல்லாஹு ஜில்லஜிலாலா விதியாக்கி இருக்கிறான் சொல்லிவிட்டு சொல்கிறான் இம்மா எவ்வளவு ஐந்தக்கல் கல்கிபுரோ அகதுகுமா அவு கிலாகுமா உங்கள் பெற்றோர்களில் இருவருமோ அல்லது ஒருவரோ அவர்கள் தங்களுடைய வயோதிக நிலைமையை முதுமையை அடைந்து விட்டால் பலா தக்குல்லகுமா உஃபின் ஒலா தன்ஹருகுமா ஒக்குல்லகுமா கவுலன் கரீமா அவர்களை சி என்ற வார்த்தையை கூட மிக அற்பமான ஆக குறைந்திருக்கக்கூடிய சி என்கிற வார்த்தையை கூட நீங்கள் உங்கள் பெற்றோர் விஷயத்திலே நீங்கள் உபயோகித்து விடாதீர்கள் கவுலன் கரீமா அவர்களுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மன ராகத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தையை அவர்களிடத்திலே நீங்கள் பிரயோகப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் அவர்களுக்காக உங்களுடைய அந்த இறக்கைகளை அதாவது நீங்கள் பணிவாக நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இப்படி துவா செய்யுங்கள் நாங்கள் சின்னஞ்சிறு பிராயத்தில் இருக்கிற நேரத்தில் எங்களுக்கு எதுவும் தெரியாத நேரத்தில் எங்களை பரிபாலித்தார்களே அல்லாஹ் ரப்ப என்கிற வார்த்தையை பெற்றோர்களுக்கு கொடுக்கிறான் ரப்பயானி எங்களை இரட்சித்தார்களே எங்களை கண்காணித்தார்களே எங்களை கட்டி காத்தார்களே அந்த பெற்றோர்களை யாரெல்லாம் நீ ரஹமத் செய்வாயாக என்கிற அற்புதமான துவாவை அல்லாஹு ஜில்லஜினால அருமந்த குரானிலே கற்றுத்தருகிறான் அருமைக்குரியவர்களே ஒரு தாயினுடைய ஒரு தந்தையினுடைய அந்த புனிதமான பொருத்தம் இருக்கிறதே அது மிகவும் உன்னதமான ஒன்று எவராவது ஒருவர் அந்த பொருத்தத்தை விட்டு தூரமாகுவாரேயானால் யாராவது ஒருவர் தன்னுடைய தாயினுடைய அந்த மன உளைச்சலுக்கு காரணமாக அமைப்பாரே ஆனால் தன்னுடைய தாயின் பொருத்த பொருத்தமற்ற நிலையில் இருப்பாரே ஆனால் அவருடைய எந்த விதமான ஐபாரத்துகளும் பயனளிக்காது என்று நபிகள் பெருமானார் சொல்லி கரீம் செல்லல்லாஹ் செல்வம் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அருமை நாயகம் செல்லல்லாஹ் அலைய செல்லம் அவருடைய காலத்தில் நடந்த ஒரு பிரபலியமான சம்பவம் எல்லோருக்கும் தெரியும் ஹத் அல்கமா ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் மரணப்படுக்கையிலே இருக்கிறார்கள் அவருடைய மனைவியார் அருமை நாயகம் செல்லல்லாஹ் அலைய செல்லம் அவர்களிடத்திலே தன்னுடைய கணவர் அல்கமாவினுடைய இறுதி நிலையை அந்த சக்கராத்தினுடைய வேதனையை நிலையை அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள் அருமை நாயகம் செல்லல்லாஹ் அலைய செல்லும் அவர்கள் அம்மா ரதி அல்லாஹு தாலான் சுஹைப் ரதி அல்லாஹு தாலான் பிலால் ரபி அல்லாஹு தாலிய மூன்று சஹாபிகளையும் அனுப்பி நீங்கள் ஷஹாதத்தினுடைய கலிமாவை நீங்கள் அவருக்கு கற்றுக்கொடுங்கள் கொடுங்கள் மொழியை செய்யுங்கள் என்று அனுப்பி வைக்கிறார்கள் அந்த மூன்று சஹாபிகளும் அல்கமா ரதி அல்லாஹும் இடத்திலே வருகிறார்கள் கலிமாவை சொல்லிக் கொடுக்கிறார்கள் சஹாபிதான் உலகத்தில் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தான் இபாதத்தில் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அளித்தவர்கள் தான் அல்லாஹிற்காக ரசூலுக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஜிஹாதிலும் மற்ற அர்ப்பணிப்புகளிலும் அர்ப்பணித்தவர்கள் தான் ஆனால் அவருடைய நாவு ஷஹாதத்தினுடைய கலிமாவிற்காக எழும்பவில்லை அருமை நாயகம் சல்லல்லாஹ் அலைய செல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது நாயகம் செல்லல்லா செல்லும் கேட்கிறார்கள் ஹல் மின் அபவைகி மின் அஹதுன் மின் அகலின் ஹையுன் அல்கமாவினுடைய தாய் தந்தையர்களில் யாராவது இன்று உயிரோடு இருக்கிறார்களா ஹயாத்தாக இருக்கிறார்களா என்று கேட்ட நேரத்தில் அருமை நாயகம் செல்லல்லா செல்லும் சொல்லப்படுகிறது நாயகமே ஒரு வயோதிகமான தாய் இருக்கிறார் வயோதிகம் அதற்கு மதிப்பு கொடுக்காமல் சொல்லப்படுகிறது ஒரு தாய் இருக்கிறாங்க அவங்க ரொம்ப வயோதிகமாக இருக்கிறாங்க அரசலையிலேஹா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி செல்லம் தன்னுடைய தூதுவர் ஒருவரை நாயகம் செல்லல்லா அலி அவர்கள் அந்த அல்கமாவினுடைய தாயாரிடத்திலே அனுப்பி வைத்துவிட்டு அனுப்பிய தூதரிடத்திலே சொல்கிறார்கள் அந்த பெண்மை இடத்திலே நீங்கள் சொல்லுங்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலிஸ்வல்லவர்கள் உங்களை அழைக்கிறார்கள் உங்களுக்கு முடிந்தால் இங்கே நீங்கள் வாருங்கள் இல்லை என்றால் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அங்கே வருவார்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள் நாயகம் செல்லல்லாசனுடைய பணிவையும் சமுதாயத்தின் மீதுடைய பரிவையும் அன்பையும் பாருங்கள் அந்த தூதுவர் அங்கே சென்று பார்க்கிறார் வயோதிகமான பெண்மணி எழுந்து நடமாடுவதற்கோ தான் நிற்பதற்கோ முடியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி எனவே நாயகம் செல்லல்லா வழிய செல்லும் அவர்கள் நேராக அல்கமாவினுடைய தாயாரினுடைய வீட்டிற்கு வருகிறார்கள் அந்த பெண்மணி உடனே சொல்கிறாள் யார சொல்லல்லா நப்சி லி நப்சிஹி ஃபிதாவுன் அன ஹக்கும் பியத்தி யார சொல்லல்லா என்னுடைய ஆத்மா அர்ப்பணமாகட்டும் உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணமாகட்டும் நான் தான் உங்களிடத்தில் நான் வர வேண்டும் உங்களை நான் இங்கே வர வைத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் கஷ்டப்பட்டு எழுந்து நின்று அவர்கள் சொல்கிறார்கள் வாத்தத் செல்லம் பெருமானாருக்கு சலாம் சொல்கிறார்கள் பெருமானார் பதில் சலாம் சொல்கிறார்கள் சொல்லிவிட்டு அருமை நாயகம் செல்லந்தாசன் கேட்கிறாங்க யா உம் அல்கமா அல்கமாவுடைய தாயார் அவர்களே நீங்கள் நான் கேட்க போகக்கூடிய இந்த விஷயத்தில் என்னை உண்மைப்படுத்தினாலும் சரி அல்லது நீங்கள் பொய்யுரைத்தாலும் சரி அல்லாஹிடமிருந்து எனக்கு உத்தரவு எனக்கு வகி வந்து கொண்டிருக்கிறது உண்மை என்ன என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு கேட்கிறார்கள் அல்கமாவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன உங்களுடைய மகனை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் அந்த நேரத்தில் அந்த தாய் சொல்கிறாள் யார சூழல்லா அந்த அருமை மகனார் அல்கமா ஒரு நல்ல ஒரு மனிதர் அதிகமாக தொழுகை ஈடுபடக்கூடியவர்கள் அசியாமு கதீரும் நல்ல நோன்புகளை நோக்கக்கூடியவர் பல தான தர்மங்களை செய்யக்கூடிய நல்ல குணம் படைத்தவர் என்று அந்த தாய் சொல்கிறார் அருமை நாயகம் செல்லல்லாசன் கேட்கிறாங்க ஒமா ஹாலுக்கி உங்கள் விஷயத்தில் என்ன என்று கேட்கிறாங்க அல்கமாவுடைய விவாதத்தை பத்தி நான் கேட்க இல்லை உங்களுடைய விஷயத்தில் என்ன என்று கேட்ட நேரத்தில் யா ரசூலல்லா அன அலைஹி தத்துவம் அல்கமாவின் அல்கமாவின் மீது நான் கோபமாக இருக்கிறேன் எனக்கு சில வருத்தம் இருக்கிறது நாயகம் சொல்லாங்க என்ன வருத்தம் என்று கேட்ட உடனே அந்த தாய் சொல்றாங்க தன்னுடைய மனைவியினுடைய திருப்திக்காக என்னை அவர் உதாசீனப்படுத்தி விட்டார் மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக என்னை அவர் கஷ்டப்படுத்தி விட்டார் எனக்கு சில வருத்தத்தை ஏற்படுத்தி விட்டார் எனவே நான் அவர் மீது நான் வருத்தமாக இருக்கிறேன் என்று சொன்ன நேரத்தில் உடனே சொல்கிறார்கள் நாயகம் சல்லல்லா செல்லும் அவர்கள் சஹ்த அல்கமா அல்கமா தாயாரின் வருத்தம் அல்கமாவின் அல்கமாவின் தாயாருடைய வேதனை அல்கமாவுடைய நாவை ஷஹாதத் கலிமாவிற்கு எலும்ப விடாமல் தடுத்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதற்கு பிலால் ரவி அல்லாஹ் அழைத்து சொல்கிறார்கள் பிலால் அவர்களே விறகுகளை சேகரியுங்கள் அதில் நெருப்பை மூட்டி நீ அல்கமாக அதில் தூக்கி எரியுங்கள் என்று சொல்கிறார்கள் தாய் துடித்து விடுகிறாள் பெற்ற பெற்ற பிள்ளை அல்லவா எவ்வளவுதான் அந்த பிள்ளை எவ்வளவுதான் அந்த பிள்ளை கொடுமை செய்திருந்தாலும் மாறு செய்திருந்தாலும் தாயினுடைய இருதயம் அல்லவா பெற்ற மனம் பித்து என்று சொல்வார்கள் அந்த தாய் உருகி விட்டு செல்கிறார் யார சொல்லலாம் மா தஸ்னா என்ன செய்கிறீர்கள் யார சொல்லலாம் என்று சொன்ன நேரத்தில் நாயம் சொல்லாசன் சொல்றாங்க உங்கள் கண் முன்னால் அல்கமாவை நான் நெருப்பிலிட்டு கொளுத்த போகிறேன் ஏனென்று சொன்னால் யார சூழல்லாம் அந்த தாய் துடிக்கிறாள் வலதி என்னுடைய குழந்தை லா எஹ்தமிலு கல்வி அன் துஹர்ரிக்குஹு பின்னார் பைன எதைய நாயகமே எனக்கு முன்னால் அந்த குழந்தை எரிப்பது என்னுடைய உள்ளம் தாங்காத நாயகமே என்று துடிக்கிறாள் உடனே நாயகம் சொல்லல்லா சொல்றாங்க அதாபுல்லாஹி ஷதீதுன் அபுகா இந்த நெருப்பினுடைய வேதனையை விட உன்னுடைய மகன் அல்கமா கலிமாவினுடைய நாம் எழும்பாமல் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து அல்லாஹிற்கு பொருத்தமற்ற நிலையில் சென்று நாளை மறு உலகத்தில் அல்லாஹுடைய வேதனைக்கு உள்ளாகுவாரே ஆனால் இந்த கடுமை இந்த நெருப்பினுடைய வேதனையை விட அந்த வேதனை கடுமையாக இருக்கும் எனவே நீங்கள் மன்னிப்பீர்களே ஆனால் அல்கமாவுடைய குறைகளையும் குற்றங்களையும் நீங்கள் பொறுத்துக் கொள்வீர்களே ஆனால் அல்லாஹு ஜில்லாலகுவத்தால அவரை பொருந்திக் கொள்வான் நல்ல நிலையில் அவரை அழைத்துக் கொள்வான் என்று சொன்ன நேரத்தில் அல்கமாவின் தாயார் சொல்கிறார்கள் ஃபவல்லதி நஃப்சி பியதிஹி லா இன்ஃபவு அல்கமா அதாவது அந்த நேரத்தில் தாய் சொல்கிறார்கள் நான் என்னுடைய மகனை அல்கமாவை நான் மன்னித்து விட்டேன் அவரை நான் பொருத்திக் கொண்டு விட்டேன் யார சொல்லலாம் அவரை எரித்து விட வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் உடனே அருமை நாயகம் செல்லல்லா வலிய செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஃபவல்லதி நஃப்சி பியதிஹி லா யன்ஃபவ் அல்கமத் பி ஸலாத்திஹி வலா சியாமிஹி வலா பி மா தாமத் அலைஹி சாஹிதத்துன் தன்னுடைய தாயார் மனவேதனையோடு இருக்கக்கூடிய அந்த நிலையில் மா லா யன்தஃபிஉ அல்கமத் ஸலாத்தஹு அவர் தொழுத தொழுகையோ நோன்புகளோ சதக்காவோ எந்தவித பிரயோஜனத்தையும் அளிக்காது என்று சொன்ன மாத்திரத்தில் தாய் மன்னிப்பை வழங்குகிறாள் உடனே நாயகம் செல்லல்லாஹோ அழகிவ செல்லம் அவர்கள் பிலால் அலி அல்லாஹுலி அழைத்து சொல்கிறார்கள் இப்பொழுது நீங்கள் செல்லுங்கள் அல்கமாவிடத்திலே நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்ல நேரத்தில் பிலால் அலி அல்லாஹ் அவர்கள் நேராக அல்கமாவின் மனைவியினுடைய வீட்டிற்கு ஓடுகிறார்கள் அதற்கு பிலால் அவர்கள் அந்த வீட்டிற்கு நுழைகின்ற நேரத்திலேயே அல்கமாவுடைய ஷஹாதத்தினுடைய சப்தம் அவருடைய காதிலே விழுகிறது இங்க தாய் மன்னிச்சுட்டாங்க உடனே அங்கே கலிமாவிற்கு எந்த விதமான ஹிஜாம் எந்த விதமான பிளாக் இப்ப இல்லை அங்க அல்கமா ஷஹாதத்தை சொல்றாங்க அந்த நேரத்தில் ஹதத் பிலால் அவர்கள் உள்ளே போகிறாங்க அந்த நேரத்தில் ஹதத் பிலால் அவர்கள் சொல்றாங்க யா ஹாவுலாயி குழுமி இருக்கக்கூடியவர்களே இன்ன சஹ்தவும் அல்கமா ஹஜபலி சாலஹு அலி ஷஹாதா இதுவரை அல்கமாவுடைய நாவு ஷஹாதத்திற்கு கலிமாவிற்கு எழும்பாமல் இருந்ததற்கு காரணம் எல்லாம் அல்கமாவின் தாயாருடைய மனவேதனை என்று சொல்லிவிட்டு فلعل ام القما تكلمت بما ليس في قلبها حياء مني அந்த நேரத்தில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி இங்க சொல்றாங்க தன்னுடைய வெக்கத்தையும் விட்டு விட்டு அந்த அல்கமாவுடைய தாயார் என்ற உண்மையை சொன்னாங்க எனவே அந்த மன்னிப்பை பெற்ற அல்கமா என்ற ஒரு பரிசுத்தவானாக அங்கே செல்கிறார் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் அல்கமாவை தடுத்ததெல்லாம் அல்கமாவுடைய கலிமாவை தடுத்ததெல்லாம் அருமை தாயினுடைய அந்த கோபம் என்று சொல்லிவிட்டு அருமை நாயகம் செல்லல்லாலி செல்லவர்கள் சொல்கிறார்கள் யா மகாசரில் முஹாஜிரீன ஒல் அன்சார் அருமையான எனது அருமை தோழர்களே முஹாஜிரீன்களே அன்சார்களே மன் ஃபத்தல ஜௌஜத்துஹு அலா உம்மிஹி தன்னுடைய தாயை காட்டிலும் தன்னுடைய மனைவியை யான் சிறப்புப்படுத்துகிறானோ அவனுக்கு அல்லாஹுடைய லானத்தும் மலாய்க்கத்தினுடைய சபிப்பும் மற்றும் நல்ல சங்கிக்குரிய அந்த மக்களுடைய பழிப்பும் இருக்கிறது லா யக்பலுல்லாஹு மின்ஹு சர்ஃபன் வல அஜ்லன் இல்லா யதூபு இலல்லாஹி அஸ்ஸ வஜல் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா எந்த ஐபாதத்தையும் அவர் செய்த எந்த சதக்காவையும் எந்த அவருடைய கருமத்தையும் அல்லாஹுத்தால ஏற்றுக்கொள்ள மாட்டான் தன் தாயிடத்தில் அவன் சரியாக நடந்து கொண்டு அவருடைய பொருத்தத்தை பெற்றாலே அண்டி என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய பொருத்தம் தன் அந்த தாயினுடைய பொருத்தத்தில் இருக்கிறது அல்லாஹுடைய கோபம் அந்த தாயினுடைய கோபத்தில் இருக்கிறது இன்னொரு ஹதீதி நபிகள் பெருமானார் ரசூலை கரீம் சல்லல்லாஹும் சொல்லி காட்டுவார்கள் ரிதல்லாஹி ஃபி ரிதல் வாலிதை அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்றோர்களுடைய பொருத்தத்திலும் வசக்துல்லாஹி சக்தில் வாலிதை கோபம் பெற்றோருடைய கோபத்திலும் இருக்கிறது என்று குறிப்பிட்டு காட்டுவார்கள் அருமைக்குரியவர்களே நன்றாக சிறை சிந்தித்து பாருங்கள் நம்முடைய தாய் நமக்காக எடுத்துக்கொண்ட சிரமங்களை நாம் மறந்து விடுகிறோம் ஆனால் அதே நேரத்தில் இந்த உலகத்தில் எல்லா விதமான கருமங்களையும் நல்ல கருமங்களையும் செய்வதற்கு முயற்சி செய்கிறோம் நாம் முயற்சிக்கிறோம் ஆனால் ஒரு கல் நம்முடைய விதைய விஷயத்திலே வேதனை அடைந்து கொண்டிருக்கிறது தன்னுடைய மகன் தான் ஊட்டி வளர்த்த மகன் தான் பெற்றெடுத்து பரிபூஷித்த மகன் தன் மீது அவன் அன்பு இல்லையே பாசமில்லையே நம்மை கவனிப்பாரற்ற நிலையில் ஆக்கிவிட்டானே என்கிற கொதிப்பும் உள்ள குமரலும் இருக்குமே ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்வு நிச்சயமாக சுபிச்சம் அடையாது என்பதை அருமை நாயகம் செல்லல்லாக அழகிவு செல்லம் இங்கே மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறார்கள் ஒரு மனிதனுடைய நிலையினுடைய வெற்றி இந்த மனிதன் சிரமத்திற்குள்ளாகிறான் எப்படி இந்த உலகத்தினுடைய வாழ்வை சமாளிப்பது என்கிற விஷயத்திலே அவன் நிதானம் தழுவி விடுகிறான் நிவானம் நிதானம் தவறியது மாத்திரமல்ல அவன் எந்த ஒன்றை சிறப்பான ஒன்றாக இஸ்லாமும் இஸ்லாத்தின் தூதரும் காட்டி தந்திருக்கிறார்களோ அந்த உன்னதமான தாயை யாருடைய அந்த காலடியில் சுவனம் இருக்கிறது என்று அருமை நாயகம் செல்லல்லாசன் சொல்லி தந்தார்களோ அந்த அருமை தாயை வேதனைக்குள்ளாக்கி விட்டு வாழ்வை நடத்துவதற்கு அவன் எத்தனைக்கிறான் அந்த வாழ்வில் அவன் தோல்வி அடைகிறான் எந்த உச்சமான இடைக்கு சென்றாலும் சரி எந்த உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் சரி உலகமெல்லாம் அவனை மிகப்பெரிய வணக்கசாலியாக உலகமெல்லாம் மிகச்சிறந்த அறிஞனாக முகப்ப உலகமெல்லாம் அவரை மிகச்சிறந்த சான்றோனாக அது காட்டினாலும் சரி தன் தாயின் பொருத்தமற்ற எவரும் இந்த உலகத்தில் வென்றதாக அல்லாஹின் பொருத்தத்தை பெற்றதாக வரலாறு இல்லை அருமை நாயகம் செல்லல்லாஹ் உலகி செல்லம் அவர்கள் சஹீகுல் புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஹதி எந்த நிலையும் சரி ஒரு மனிதனுடைய எந்த ஐபாதத்தும் சரி தாயினுடைய அன்பிற்கு முன்னால் வர முடியாது என்பதை இங்கே இங்கே நமக்கு குறிப்பிட்ட காட்டுகிறார்கள் இமாமனா புகாரி ரஹமத்துல்லாஹ் இந்த ஹதீதை பதிவு செய்திருக்கிறாங்க சல்லல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு அற்புதமான வரலாற்றை பனு இஸ்ராயலுடைய காலத்தில் வரலாறு நடந்த வரலாற்றை தன்னுடைய சஹாபிகளுக்கு சொல்லி காட்டுறாங்க என்ன சொல்லி காட்டுறாங்க என்று சொன்னா எவ்வளவு பெரிய வணக்கசாலியாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய நிலையில் இபாரத்தை செய்யக்கூடியவனாக இருந்தாலும் சரி தாயினுடைய அந்த வார்த்தை தாயினுடைய அந்த நிலையில் அவன் குறை வைப்பானையானால் அவனுடைய வணக்கங்கள் அனைத்தும் ஒன்றிற்கும் உதவாத ஒன்றாக ஆகி உலகத்தில் அவன் கேவலத்தையும் அசிங்கத்தையும் அவன் சந்திப்பான் என்பதை நபிகள் பெருமானார் ரசூலை கரீம் சொல்லுகள் அலிஸ்வர்கள் அறிவுறுத்துகிறார்கள் ஜுரை என்று சொல்லக்கூடிய ஒரு பனு இஸ்ராயில் பனு இஸ்ராயலுடைய காலத்திலே முந்தைய நபிமாவுடைய காலத்தில் ஒரு வரலாறு ஜுரை என்று சொல்லக்கூடிய ஒரு வணக்கசாலி இவருடைய வாழ்வு முழுவதும் வணக்கத்தில் தனக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆசிரமத்திலே வணக்க ஸ்தலத்திலே அவர் அமர்ந்து முழுமையாக இபாதத்திலே ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார் ஈடுபட்டு ஈடுபட்டு தன்னுடைய முழுமையான நிலைகளை இபாதத்திலே கழித்துக் கொண்டே இருக்கிறார் எந்த அளவிற்கு என்று சொன்னால் வெளியில் எந்த விதமான தொடர்பும் இல்லை இறைவனோடு அவ்வளவு அண்மையை பெற்று ஒரு அற்புதமான நபராக ஜுரைஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆபின் வணக்கசாலி இருக்கிறார் ஒரு நேரத்தில் அவருடைய அருமை தாயார் அந்த வணக்கஸ்தலத்திற்கு அந்த ஆசிரமத்திற்கு வெளியில் வந்து யா ஜுரை என்று அவர் கூப்பிடுகிறார் மகனுடைய பேரை சொல்லி அந்த தாய் வந்து ஏதோ ஒரு காரியத்திற்கு அவங்க கூப்பிடுறாங்க அந்த நேரத்தில் ஜுரை என்ன சொல்றாரு கால் அல்லாஹும் உம்மி ஓ சலாத்தி தொழுகையில் நினைக்கிறாரு யாழ்லா நான் தொழுகையில் இருக்கிறேன் ஆனால் என்னுடைய தாயார் அழைக்கிறார் என்று சொல்லிவிட்டு தொழுகையிலேயே இருக்கிறார் இரண்டாவது யா ஜுரை என்று அந்த தாய் அழைக்கிறாள் மீண்டும் அந்த ஜுரை சொல்கிறார் யா அல்லா தன் மனதாக நினைத்துக் கொள்கிறார் தொழுகையில் நினைத்துக் கொள்கிறார் யா அல்லா நான் உன்னுடைய தொழுகையில் இருக்கிறேன் என்னை என்னுடைய தாயார் அழைக்கிறார் மூன்றாவது முறையும் அந்த தாய் யா ஜுரை தன்னுடைய மகனை அழைக்கிறாள் மூன்றாவது முறையும் எந்த விதமான பதிலும் வரவில்லை உடனே அந்த தாய் என்ன செய்யறாங்க ஒரு சாபம் விடுறாங்க பதுவா விடுறாங்க என்ன விடுறாங்க தெரியுமா அன்றைய காலத்திய சாபங்கள் ஒரு கடுமையான சாபம் எந்த அளவிற்கு என்று சொன்னால் கால அல்லாஹும் உம்மி ஓ சலாத்தி இந்த ஜுரை தாய் அழைக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் நான் தொழுகில் இருக்கிறேன் நான் தொழுகில் இருக்கிறேன் என்று அவர் நினைத்தாரை வழியே தாய்க்கு எந்த விதமான பதிலும் சொல்லவில்லை அந்த தாய் பதுவாச்சுகிறாள் அல்லாஹும் லா யமூத்து ஜுரைஜுன் ஹத்தா யன்துர வஜ்ஹில் மயாமிஸ் ஒரு நடத்தை கெட்ட ஒரு துர் நடத்தை உள்ள ஒழுக்கமற்ற ஒரு பெண்ணினுடைய முகத்தில் விழித்தாலை என்று அதற்கு பின்னால் தான் இந்த ஜுரைதிற்கு மரணம் வர வேண்டும் என்று சாபப்படுகிறார் அதாவது இவருடைய பேர் நாசமாகி இவருடைய அசிங்கம் ஏற்பட்டதற்கு பின்னால்தான் இவருக்கு மரணம் வர வேண்டும் யாழ்லா என்று ஒரு பதுவாவை செஞ்சிட என்னத்தை நீ இபாத செய்யறா உன்னுடைய தாய் அழைக்கிறேன் நீ வரையில உன்னுடைய இபாதத்துகள் எல்லாம் ஒன்றுக்கும் உபயோகமற்றதாக ஆகிவிடும் நீ கேவலமான நிலையை அடைந்தாலே அன்றி உனக்கு மரணம் வராது என்கிற ஒரு வேதனையில் ஒரு பதுவாவை செஞ்சிடறாங்க என்ன தாய் பெயர்றாங்க வரலாற்றை அருமை நாயம் செல்லதாசன் அவங்க குறிப்பிட்டு தர்றாங்க அந்த ஆசிரமத்திற்கு அருகில் ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு பெண்மணி அந்த ஆசிரமத்திற்கு வந்து போய் கொண்டிருப்பாள் திடீரென்று அவர் குழந்தையை அவர் சுமக்கிறாள் கர்ப்பமுற்று விடுகிறாள் கர்ப்பமுற்றதற்கு பின்னால் அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறாள் பெற்றெடுத்ததற்கு பின்னால் இந்த குழந்தை யாருடைய குழந்தை என்று பெயர் வருகிறது என்ற பழி வருகிறது கேள்வி வருகிறது உடனே அந்த பெண் என்ன சொல்லிட்டா மேலே இருக்கக்கூடிய அந்த அந்த ஆசிரமத்திற்குரிய ஜுரைஜி தான் கீழே வந்து இந்த தவறான காரியத்தில் ஈடுபட்டார் இந்த குழந்தை ஜுரைஜிற்கு உரியது என்று சொல்லிவிடுகிறார் இதை கேள்விப்பட்ட ஜுரைஜ் உடனே கீழே எழும்பி வந்து உடனே சொல்கிறார் காலையா பாபூஸ் மன் அபூக்கே அந்த குழந்தையை ஈசா நபி பேசினது மாதிரி இந்த குழந்தையை கேட்கிறார் உன்னுடைய தகப்பன் யார் என்று ஜுரைஜ் கேட்கிறாங்க அது நேற்று இந்த குழந்தையை பேசுகிறது ராயல் கணம் இன்ன இன்ன ஆள் அதாவது அந்த ஆடுகளை மேய்க்கக்கூடிய இன்ன நபர் என்று அந்த குழந்தையை அடையாளம் காட்டி விடுகிறது ஜுரைஜ் தன்னுடைய இபாதத்தின் உண்மையான இபாதத்தின் காரணத்தினாலே அவர் குற்றமற்றவராக ஆகிவிட்டார் என்றாலும் கூட அந்த தாயினுடைய பதுவா இங்கே பழித்து விடுகிறார் ஒரு அசிங்கத்தை அந்த துரை சந்தித்தாள் என்று நிச்சயமாக மரணிக்க மாட்டார் என்று சொல்லக்கூடிய அந்த பழிப்பு அந்த பதுவா அந்த சாபம் இங்கே பழித்து விடுகிறது எனவேதான் அருமைக்குரியவர்களே வாழ்வில் மிக நன்றான அருமையான ஒரு நிலையை நாம் மேற்கொண்டு விட வேண்டும் நம்முடைய வாழ்வில் சரியாக சமநிலையை நடத்துவதற்கு குடும்பத்தை நடத்தாற்றுவதற்குரிய ஒரு தகுதி ஆன்மகிடத்தில் இருக்க வேண்டும் ஏன் ஒரு மகனை நாம் ரிஜால் என்று சொல்கிறோம் அவன் தன்னுடைய வாழ்வில் முற்பகுதியில் இருக்கக்கூடிய அருமை தாய்க்கு மாத்திரமில்லை தாயினால் தரக்கூடிய தாரத்திற்கும் இடையில் அவன் நல்ல ஒரு பிணைப்பாக இருக்க வேண்டும் எப்படி கணவனினுடைய தாய்க்கு மரியாதையும் மகத்துவம் இருக்கிறதோ தன்னுடைய தாயின் மீது பரிவும் அன்பும் எல்லாம் இருக்கிறதோ அதனை போன்று தான் கரம் பிடித்திருக்கக்கூடிய மனைவிக்கும் தன் தாயின் மீது உரிமை இருக்கிறது தன் தாயிடத்தில் பரிவு இருக்கிறது கனிவு இருக்கிறது அவருக்குரிய உரிமையை நாம் வழங்குவது இஸ்லாத்தின் கடமையாக இருக்கிறது இந்த சரியான கடமையை மிக சரியான முறையில் நாம் கையாள்வோமையானால் அந்த சமுதாயம் அந்த குடும்பம் அந்த மனிதனுடைய வாழ்வு மிக சிறப்புள்ளதாக அமையும் என்பதை இந்த சம்பவங்கள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது அருமைக்குரியவர்களே ஒரு தாய் என்கிற அந்த நிலை இருக்கிறதே சாமானியமான நிலை அல்ல ஒரு தாயினுடைய அந்த நிலை இருக்கிறதே ஒரு அற்புதமான நிலை அதை விவரித்திற்கு சொல்ல முடியாத நிலை ஏனென்று சொன்னால் அந்த தாய் அடையக்கூடிய நிலைகள் ஒரு குழந்தையை அவள் போஷித்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்காக தன் வாழ்வு முழுவதையும் அர்ப்பணித்து விடுகிறார் நன்றாக சிந்தனை செய்து கொள்ளுங்கள் தாய் என்று ஒரு குழந்தையை தன்னுடைய கருவிலை சுமக்க துவங்குகிறாளோ அன்றில் இருந்தவுடைய சுதந்திரங்கள் அனைத்தும் முடிந்து விடுகிறது என்று அவர் கருவுற்று விடுகிறார்களோ அன்றைய நாளில் இருந்த அந்த நிலையிலிருந்து அவள் உடல்நிலையின் மாற்றங்கள் மாத்திரமல்ல மனநிலையின் மாற்றங்கள் எல்லா விதமான கஷ்டத்திற்கும் அவர் உள்ளாகிறாள் எல்லா விதமான உணவுகளையும் சாப்பிட முடியாத நிலை எல்லா விதமான மனங்களையும் நுகர முடியாத நிலை தன்னுடைய வாழ்வில் மிக கஷ்டத்திற்கு மேலால் கஷ்டத்தை அனுபவிக்கிறாள் அது மாத்திரமல்ல ஒரு குழந்தையை பிரசவித்து எடுக்கக்கூடிய நேரத்தில் அவர் மரணமுற்று அவள் உயிர் பெறுகிறாள் அது நேரத்தில் அவர் மரணம் விடுகிறாள் பின்பு அவள் உயிர் பெறுகிறாள் என்பதனை ஹதீதினுடைய மூலமாக மிக அற்புதமான நிலைகளையும் அது அற்புதமான கருத்துக்களையும் நாம் உணர்கிறோம் அருமைக்குரியவர்களே ஒரு தாயினுடைய மகத்துவம் என்ன ஒரு தாயினுடைய அந்த நிலை என்ன என்பதை நாம் நன்றாக சிந்தனை செய்து கொள்ள வேண்டும் உம் ஒரு தாயினுடைய சிறப்பு என்ன என்கிற ஒரு கீவேடை வச்சுட்டு நான் வலைதளத்தில் இன்டர்நெட்டினில் ஒரு சர்ச் நான் சாதாரணமாக ஒரு ஒரு சோதனை செய்தேன் அந்த நேரத்தில் அற்புதமான ஒரு ஹதி அந்த ஹதீதிற்கு தோதுவாக நடந்த ஒரு சம்பவம் இதை அந்த இன்டர்நெட்டினுடைய அந்த நிலையில் அந்த சர்ச்சில் நான் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு சம்பவத்தை உண்மையில் நடந்திருந்த ஒரு சம்பவத்தை அந்த சம்பவம் உணர்த்தக்கூடிய மாரல் நீதி போதனை என்னவென்று சொன்னால் ஒரு காலம் வரும் அந்த நேரத்தில் நாம் உணர்வு பெறுவோம் அந்த நேரத்தில் நாம செய்யறதுக்கு உமா இருக்க மாட்டாங்க நாம் என்ன நினைப்போம் தவறுகள் செய்திருப்போம் நாம் திருப்பி தன்னுடைய தாயிற்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைப்போம் அந்த நேரத்தில் நம் தாயை நாம் பெற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அல்லது நல்ல நிலையில் நாம் இருந்திருப்போம் அந்த நிலையில் தன்னுடைய தாய் தன் மீது தன்னுடைய மகனின் மீது அவள் ஆறு ஆதரவு வைத்திருக்கக்கூடிய இடத்தில் நாம் ஆதரவு அளிக்காமல் இருந்திருப்போம் நம்முடைய தௌலத்துகளும் செல்வங்களும் நம்மை விட்டு சென்றுவிடும் இப்பொழுது தாயிற்கு செய்ய வேண்டும் என்று நினைப்போம் நம்மால் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் இப்படியான நிலைமைகள் மாறி மாறிக்கொண்டிருக்கும் எனவேதான் எந்த நிலையை அல்லாஹு தந்திருக்கிறானோ பணம் பொருள்கள் மாத்திரமல்ல அந்த தாயினுடைய மன சந்தோஷத்தை நாம் ஏற்படுத்துவது என்பது ஒரு அத்தியாவசிய ஒன்றாக இருக்கிறது ஒரு அருமையான நண்பர் தன்னுடைய திருமணம் முடிந்து தன்னுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையை துவக்குகிறார் ஏறக்குறைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையை துவங்கி இருபத்தி ஓரு ஆண்டுகள் ஆகிவிடுகிறது இருபத்தி ஒரு வருஷம் இதற்கு இடையில் திருமணமாகிய மூன்றாவது ஆண்டில் அந்த மனிதனுடைய தந்தை இறந்து விடுகிறார் அப்படி என்றால் தாய் விதவையாகி விடுகிறார் இவருடைய குடும்பங்கள் வியாபாரங்கள் என்று பெருகுகிறது மூன்று குழந்தைகளை பெறுகிறார் இந்த உலகத்தினுடைய அதிகமான அந்த ஈடுபாட்டில் தன் தாயோடு தொடர்பு இருந்தாலும் கூட தான் அளவலாவிய அன்புகளை மாறி பரிமாறக்கூடிய வாய்ப்புகள் ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடுகிறது இந்த காலத்தின் சூழ்நிலை இருபத்தி ஒரு ஆண்டுகள் உருண்டோடி விடுகிறது ஒரு நாள் திடீரென்று இவருக்கு ஒரு எண்ணம் தன்னுடைய தாயை நாம் எங்காவது உணவருந்துவதற்கு அழைத்து செல்ல வேண்டும் இரவு உணவிற்கு நாம் அழைத்து செல்ல வேண்டும் இது அரபகத்திலே நடந்த ஒரு சம்பவம் உடனே அந்த மனித அந்த அந்த குழந்தை அதாவது அந்த மகன் என்ன செய்கிறார் தன்னுடைய தாய்க்கு வந்து அவர் என்ன செய்கிறார் உடனே ஃபோன் செய்யறாரு அம்மா நாம் என்ன செய்வோம் இன்றைக்கு இரவு நாம் வந்து வெளியில் என்ன செய்கிறோம் நாம் உணவருந்துவதற்காக போகிறோம் என்ற நேரத்தில் அந்த தாய் உடனே கேட்கிறார் ஹல் அந்த பி ஹை நீ நல்லா இருக்கிறியா கேட்கிறான் ஏன்னா இப்படியெல்லாம் கேட்டு வெளியில் அழைத்து சென்று ஒரு பழக்கம் இல்லை நாட்கள் உருண்டோடி விட்டது அந்த தாய் சொன்னவுடன் இந்த தனையன் சொல்கிறார் ஆம் நிச்சயமாக எனக்கு உங்களை அழைத்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு தேட்டம் கடுமையாக இருக்கிறது எனவே நான் இன்று வெளியே செல்வோம் நீங்கள் இந்த நேரத்தில் தயாராக இருந்து கொள்ளுங்கள் என்ன அந்த தாய் தாயிட சொல்றான் தன்னை தாயை அழைப்பதற்காக அந்த தாய் வீட்டுக்கு இந்த மனுஷர் போறாரு போற உடனே அந்த தாய் சந்தோஷத்தில் குதூகலித்து புத்தாடைகளை அணிந்து அவள் தன்னுடைய அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லோரிடத்திலும் சொல்லியிருக்கிறார் என்னுடைய மகனோடு நான் இன்று வெளியே செல்கிறேன் பாருங்கள் நான் பெற்றெடுத்த மகனோடு வெளியே செல்வதற்கு பெருநாளை போன்று சந்தோஷப்படக்கூடிய நிலைமைகள் ஆகிவிட்டது அந்த தாய் சந்தோஷம் அடைந்து வாசலிலே நிற்கிறாள் உடனே இந்த மகனார் இங்கே வருகிறார் வந்தவுடன் அந்த தாய் சொல்கிறாள் ஃபராஹ் அருமை மகனே அவருடைய பேர் ஃபராஹ் ஃபரஹே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் நான் வெளியில் சென்று நான் வந்ததற்கு பின்னால் நான் உன்னோடு சென்ற இந்த விஷயங்களை நான் சொல்வதற்காக நம்முடைய உறவினர்கள்லாம் காத்திருக்கிறார்கள் என்று அவர்கள் ரொம்ப ஆனந்தத்தோடு சொல்றார் தன்னுடைய தாயை அழைத்து ஒரு உணவகத்திற்கு செல்கிறார் அந்த நேரத்தில் அங்கே மெனு அந்த மீல்ஸ் மெனு கொடுக்கப்படுகிறது இவர் என்ன செய்யறாரு அந்த அப்படி பார்க்கிறார் மெனுவை நம்ம படிப்போம் இல்லை நம்ம போனால் கூட்டு போனால் நம்முடைய மனைவி மக்களை கூட்டு போனால் தாய் கூட்டு போனால் படிப்போம் இல்லை அதை அப்படியே அவர் வாசிக்கிறார் அந்த நேரத்தில் அவர் சொல்றாரு என்னுடைய தாய்க்கு ஆங்கிலம் படிக்க தெரியாது அது கேபிட்டல் லெட்டரா இருந்தா பெரிய லெட்டரா இருந்தா மட்டும் படிப்பாங்க எனவே நான் அதை படித்துக் கொண்டிருக்கிறேன் அந்த நேரத்தில் இந்த தாய் சொல்கிறாள் குந்து அன மண் அக்ராவுலக்க அந்த சகீரன் அருமை மகனே நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது உனக்கு நான் தான் இப்படி படிச்சு காட்டுவேன் எப்படி A for apple B for ball யார் படித்திருந்தா ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னால நம்மை ஒரு சான்றோராக ஒரு அற்புதமான ஒரு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஆசை அதை தன் தோழில் இருந்து தன் வாழ்வை அர்ப்பணித்த பெருமை யாருக்கு உண்டு தாய்க்கு உண்டு அல்லவா சில சந்தர்ப்பங்களில் அந்த மகன் என்ன பேசுறோன்னு பேசுற தெரியாமையே அவர் கோவத்தில் பேசுகிறார் என்ன வளர்ந்துட்டாருல்ல இவர் நல்லா வளர்ந்துட்டாரு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு சும்மா இருங்கம்மா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது என்ன சொல்றாரு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிடுறாரு அந்த தாய் உடனே நினைக்கிறாள் ஆமாப்பா என்னுடைய வயிற்றில் நீ இருக்கக்கூடிய நேரத்தில் உனக்கு ஏதாவது ஒன்று இருந்தால் அது எனக்கு தெரிந்தது ஏதாவது ஒன்று பிள்ளைக்கு இருந்தால் உடனே தெரியும் உடனே டாக்டர் போகிறாங்க அதுக்குள்ள மருந்து சாப்பிட்றாங்க இல்லையா நீ பிறந்தவுடன் நீ அழுவா உனக்கு பசிக்கிறோம் உனக்கு எப்போ பசிக்குன்னு எனக்கு தெரியும் நீ எதற்காக அழுகிறாய் என்று எனக்கு தெரியும் உனக்கு பேச தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் இரவில் திடீரென்று நீ விழிப்பாய் எதற்காக விழிக்கிறாய் என்று தெரியும் சிறுநீர் கழித்தாலோ அல்லது எந்த விதமான உபாதைகள் வந்தாலும் எனக்கு தெரியும் அந்த நேரத்தில் எல்லாம் உனக்கு பேச தெரியாது ஆனால் நீ பேச தெரியாத அந்த பாஷையே எனக்கு புரிஞ்சுது இப்போ உனக்கு நல்லா பேச தெரியுது உன் பாஷை எனக்கு புரியலப்பா என்ன தாய் நினைப்பான் உண்மைதானே பேச தெரியாத காலத்தில் தான் பேசி அனைத்து பேச்சுக்களையும் அந்த தாய் உணர்கிறாள் ஒரு தாயை நாங்கள் நன்றாக நீங்க அவதானியுங்கள் நாம நல்லா தூங்கிட்டு இருப்போம் அந்த குழந்தை திடீரென நடு சாமத்தின் நடு இரவில் திடீரென்று முழிக்கும் நமக்கு தெரியாது உடனே இன்ஸ்டண்டா இந்த தாய் எழும்புவாங்க என்ன உறவு அது இல்லையா மற்ற நேரத்தில் நீங்க எவ்வளவுதான் நீங்க காலிங் பில் அடிச்சாலும் சரி ஃபோன் அடிச்சாலும் சரி எழும்ப மாட்டாங்க என்னம்மா உனக்கு நான் ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை தூங்கிட்டேன் அவ்வளவு கும்பகர்ணனாக தூங்கக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் கூட தன்னுடைய குழந்தை சிசு அது எழும்புகிறது என்று விழித்த மாத்திரத்தில் அல்லது அழுகையை துவங்கிய மாத்திரத்தில் இவர் துடித்து எழுகிறாள் நேரம் இல்லை காலம் இல்லை டைம் இல்லை எந்த நேரத்தில் இந்த குழந்தைக்கு என்ன தேவை அனைத்தையும் அவள் போஷிக்கிறாள் அந்த குழந்தையினுடைய பாசையற்ற பாசையை மொழியற்ற பாசையை அந்த தாய் அன்று தெரிந்தது இன்று குழந்தையை பேசுகிறது தாய் உமா உனக்கு ஒண்ணும் தெரியாதுமா என்று சொல்லு அதனை போன்றுதான் இந்த தாய் ஒரு பெருமையோடு தன் மகனிடத்தை சொல்றா இப்படிதான் ஃபராஹ் அருமை மகனே நீ சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது உனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நான் தான் படிச்சு காட்டுவேன் ஏதாவது தான் நான் படிச்சு காட்டுவேன் என்று சொல்றான் அந்த இருவரும் அழகான முறையில் அந்த இரவில் நல்ல சந்தோஷமான முறையில் அவர்கள் உணவை அறிந்துவிட்டு வீட்டிற்கு சென்றதற்கு பின்னால் அந்த தன்னுடைய தாயை அங்கே கொண்டு போய் விட்டுறான் என அந்த தாயை விடக்கூடிய நேரத்தில் அந்த தாயை சொல்றாங்க அருமை மகனே وافق ان تخرج மர்ரத்தன் உஹ்ரா உலாக்கின் அலா ஹிசாபி இன்னொரு முறை நாம் இது மாதிரி நம்ம வெளியில் போகணும் ஏன்னா ஆனால் அதுக்கு என்னுடைய செலவு நான் தான் செலவு செய்வேன் என்று சொல்கிறாங்க சொல்லிவிட்டு சொல்கிறாங்க அந்த தாய் பெருமிதத்தோடு உள்ளே சென்ற அந்த மகா வீட்டுக்கு போயிடுறார் இது நடந்த சில தான் தன்னுடைய தாயினுடைய கரத்தை முத்தி முகர்ந்து விட்டு பாசங்களை எல்லாம் பொழிந்து விட்டு நல்ல மன நினைவோ நிறைவோட தாயும் வீட்டுக்கு போறாங்க இவரும் தன்னுடைய வீட்டுக்கு போற கொஞ்ச நாள் தான் இருக்கும் அந்த தாய் திடீரென்று மாரடைப்பால் இறந்துடுறாங்க எல்லாம் முடிஞ்சிருது ஒரு வகையில் இந்த மனிதன் இந்த மகனுக்கு சந்தோஷம் இறுதியாக தன் தாயை அவன் வந்து நாம் என்ன செஞ்சிட்டோம் ஒரு நல்ல மகிழ்ச்சியை கொடுத்து விட்டோம் என்கிற ஒரு அற்ப ஆனந்தம் இந்த நிலை நிலையில் ஒரு கூரியர் வருது என்ன கூரியர் சொன்னா கடந்த முறை அவர்கள் எந்த ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டாங்களோ அங்கிருந்து ஒரு வவுச்சர் ஒரு வவுச்சர் வருது என்ன வவுச்சர் சொன்னால் ஆல்ரெடி பில் பே பண்ணி ஒரு வவுச்சர் வருது அதோட ஒரு தாயினுடைய கடிதம் அதாவது முதல்ல என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா மகன் வந்தா முதல்ல அவங்க பே பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்ன செஞ்சாங்க ஒரு ஒரு ஃபர்ஸ்ட்லி இவங்க பே பண்ணிட்டாங்க அந்த பே பண்ணிட்டு அதில் சில ஒரு நோட்ஸ் வச்சிருக்கிறாங்க அந்த குறிப்பில் அந்த தாய் தன்னுடைய மகனுக்கு எழுதியிருக்கிறார் தஃபாத்துல் ஃபத்தூரத்த முகத்தமன் அருமை மகனே நான் அந்த உணவகத்தினுடைய அந்த பில்லை நான் கெட்டிட்டேன் குந்தாலமு இல்லை நக்கூன ஜூதா எனக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கிறது நான் கூடிய விரைவில் இறைவனை நோக்கி நான் சென்று விட நான் மூத்தா போயிடுவேன் என்கிற உணர்வு எனக்கு ஏற்பட்டு விட்டது எனவே நான் இந்த உணவகத்தினுடைய பில்லை நான் அங்கே நான் கட்டிவிட்டேன் அது மாத்திரமல்ல அல் முஹிம்மு தஃபாத்துல் அஷா அலி இரண்டு பேருக்குரிய பில்லை நான் கட்டியிருக்கிறேன் அந்த தாய் எழுதியிருக்கிறாங்க லெக்க ஒளி சௌஜத்திக்க ஒன்று உனக்கு ஒன்று உன் மனைவிக்காக நீங்கள் இருவரும் சென்று உணவருந்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறாள் அருமை மகனே அன்றைய நாள் அன்றைய இரவு நாம் இருவரும் வெளியில் சென்று உணவருந்தியோமே அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்பது உனக்கு தெரியாது எவ்வளவு எனக்கு மன ராகத்தையும் உள்ள ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்த நாள் என்று தெரியாது இன்னி ஒகைப்புக்கையாவலதி I love you my son நான் உன்னை நேசிக்கிறேன் என்ற கடிதத்தை அதை எழுதி வைத்துவிட்டு அந்த கடிதத்தை மகன் பெறுகிறார் தாயினுடைய அந்த நிலையை முற்று பெற்று வருகிறது அந்த மகன் சொல்றாரு அருமைக்குரியவர்களே இப்பதான் நமக்கு சொல்றாரு அருமைக்குரியவர்களே நாம் நினைச்சு கொண்டிருக்கிறோம் காலம் மிக நெடிய காலம் நினைக்கிறோம் நிச்சயமாக காலம் சுருக்கமான காலம் எனவே உங்களிடத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் தவற விட்டு விடாதீர்கள் உங்கள் தாய் தந்தைகளுக்கு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமையானால் அந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டு விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார் இம் நககுமில் வக்தல்லதி எஸ்தஹக்குனஹு give them the time they deserve அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை கொடுக்க வேண்டிய அந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்து விடுங்கள் ஏனென்று சொன்னால் காலம் திரும்பி வராது என்று நமக்கு உணர்வுபடுத்துகிறார் இந்த சம்பவம் இதை என்ன செய்யுது அப்படி பரவுது இதை ஒரு நபர் என்ன செய்றார் இமெயிலில் படிக்கிறார் படித்த மாத்திரத்தில் அவருக்கு ஒரு ஹதீது ஒன்று ஞாபகம் வருகிறது ஒரு தாயினுடைய அந்த நிலை தாய் எவ்வளவு தகுதி படைத்தவள் தாயிற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளும் கடப்பாடுகளும் என்ன என்கிற ஹதீர் இந்த சம்பவத்தை பார்த்ததும் தனக்கு ஞாபகம் வந்ததாக சொல்லி ஒரு அற்புதமான ஹதீரை இங்கே நமக்கு சொல்லித் தருகிறார்கள் ஒரு மனிதர் அருமை நாயகம் செல்லல்லா அலி செல்லமுடைய அருமை தோழர் அப்துல்லாஹிபின் அமர் அதி அல்லாஹு தாலானுமா இடத்துல வந்து கேட்கிறான் உம்மி அஜூசுன் லா தக்குவாலல் ஹிராக் என்னுடைய தாய் மிகவும் வயோதிகமாக இருக்கிறாங்க அவங்களால் எழுந்து நடக்க முடியாது நான் அவர்களை சுமந்து செல்கிறேன் பல நேரங்கள் சுமந்து செல்கிறேன் பல இரவுகளில் அவர்களுக்கு தேவைகள் ஏற்படுமையானால் எல்லா விதமான கலாஹாஜத்துகள் எல்லாவற்றையும் நான் அவர்களுக்காக நான் செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாள் அத்தராணிக்கர் அத்தைத்த ஹக்கஹா அத்தராணிக்கர் அத்தைத்து ஹக்கஹா அருமை தோழர் அப்துல்லாஹிபின் உமர் அவர்களே இபுன் உமர் அவர்களே நான் என்னுடைய கடமையை நான் செஞ்சிட்டேனா என் தாய் வயோதிமா இருக்கிறாங்க எல்லா விதமான காரியங்களும் தாய்க்காக நான் செய்கிறேன் அவளை நான் தூக்கி கொண்டு செல்கிறேன் எல்லா விதமான நிலைகளை நான் சுத்தம் செய்து அனைத்தையும் நான் செய்கிறேன் என்னுடைய கடமைகளை நான் செய்து விட்டேனா என்று கேட்கிறார் ஃபஜாபஹு இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இப்னு உமர் சொல்றாங்க உலஹபி தல்கத்தின் வாஹிடத்தின் ஹீன விலாதத்திக்க உன்னுடைய பிரசவம் செய்யக்கூடிய நேரத்தில் ஏற்பட்டு நீ ஏற்படுத்திய வழி இருக்கிறதே நீ அசையக்கூடிய நேரத்தில் ஏற்படுத்திய ஒரே ஒரு ஒரு அசைவு ஒரு அழுத்தம் கருவறையில் ஏற்படுத்திய அழுத்தம் இருக்கிறது இந்த அழுத்தத்திற்கும் அசைவிற்கும் நீ செய்த எந்த ஹிதமத்துகளும் சரியாகாது நீ செய்கிற எந்த ஹிதமத்துகளும் நீ பிரசவத்தின் நேரத்தில் கொடுத்த வேதனை இருக்கிறது அதற்கு நிச்சயமாக ஈடாகாது நீ உயிர் பெற வேண்டும் என்பதற்காக அந்த தாய் தன் உயிரையே இழக்கிறாள் உன்னை பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில் அன்னால் மூத் அவள் மௌத்தாகி விடுகிறாள் அந்த நீ சின்னஞ்சிறு பிராயத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் உன்னுடைய வாழ்விற்காக அவள் செத்து பிழைக்கிறாள் தன் வாழ்க்கையை அவள் முழுவதுமாக இல்லாமல் ஆக்கி விடுகிறாள் தத்த அவள் விரும்பியதெல்லாம் நீ நன்றாக இருக்க வேண்டும் தன் மகன் நன்றாக இருக்க வேண்டும் சுபிட்சமாக வாழ வேண்டும் என்று உன்னுடைய வாழ்விற்காக தான் மரணித்து எழுப்புகிறாள் எனவே அருமை நண்பரே உன்னுடைய சேவைகள் எல்லாம் உன்னுடைய தாயின் பிரசவ நேரத்தில் பட்ட ஒரு வழிக்கு ஈடாகாது என்று குணமரதி அல்லாஹு அனுகுமா அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க அருமைக்குரியவர்களே நாம் நன்றாக சிந்தனை செய்ய வேண்டும் நம்முடைய சிந்தனைகளை நன்றாக செதுக்கி வைக்க வேண்டும் சில நேரங்களில் நம்முடைய அவசர குணத்தின் காலத்தினாலே ஒருவேளை தாயின் புறத்தில் தவறே இருக்குமே ஆனாலும் சரி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தாயின் சிந்தனையில் செயல்பாட்டில் தவறே இருந்தாலும் சரி அந்த தாயை வேதனைப்படுத்துவதற்குரிய உரிமையை இஸ்லாம் நமக்கு தரவில்லை ஏனென்று சொன்னால் வேதனை தருகிறதும் தவறான எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய காலங்கள் உருண்டோடியதற்கு பின்னால் நம்முடைய கரங்கள் வலுப்பட்டதற்கு பின்னால் நம் கால்களிலே நாம் நிற்பதற்கு தகுதி பெற்றதற்கு பின்னால் தான் ஆனால் இவைகள் அனைத்திற்கு பின்னால் ஒரு தியாகம் இருக்கிறது இவை அறியத்திற்கு பின்னால் ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிறது இவைகள் அனைத்திற்கு பின்னால் ஒருவருடைய துவா இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் தன்னுடைய தாயினுடைய துவாக்கள் நம்மை எந்த நிலைக்கு ஆளாக்கி வைத்திருக்கும் என்பது நமக்கு தெரியாது நம்முடைய வயதின் காரணத்தினாலே சூழ்நிலையின் காரணத்தினாலே அவசர நிலையின் காரணத்தினாலே தாயினுடைய மனதை புண்படுத்துகிறோம் தன்னுடைய வயதை தாண்டி தாண்டி செல்கிற அந்த தாய்கள் குழந்தை பருவத்தை நோக்கி செல்கிறார்கள் அவர்கள் நம்மை போன்று சிந்தனை செய்யக்கூடிய அந்த நிலையை ஒருவேளை பெறாமல் இருக்கலாம் எனவே அதை சமன் செய்யக்கூடிய அதை சரிபடுத்தக்கூடிய அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய தகுதியும் ஒரு தராதரமும் ஒரு ஆண்மகனிற்கு இருக்க வேண்டும் அவன்தான் ஆண்மகன் தாயினுடைய ஏதாவது வார்த்தைக்காக அவன் குறைவுபட்டு தாயை விட்டு தூரமாக இருக்கிறான் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையை மாத்திரமல்ல வாழ்க்கைக்கு பின்னால் உள்ள மறுமையை இழந்து கொண்டிருக்கிறான் எனவேதான் அருமை நாயகம் செல்லல்லா ஒலையும் செல்லவர்களிடத்திலே பல சந்தர்ப்பங்களில் சஹாபிகள் வந்து கேட்கிறார்கள் யார சொல்லலாம் நான் ஜியாது செய்ய ஆசைப்படுறேன் என்று கேட்கிறாங்க ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சஹாபி வர்றாங்க ரசூலுல்லாய் சுல்லா செல்லும் கேட்கிறாங்க யார சொல்லலாம் நான் ஜிஹாத் செய்வதற்கு அனுமதி தாருங்கள் இந்த போரில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார்கள் அருமை நாயகம் சொல்லா செல்லும் கேட்கிறாங்க அஹையுன் வாலிதாக உங்களுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறார்களா நாம் யார சொல்லலாம் நாயம் சொல்லலாம் சாபி சொல்றாங்க ஆமா யார சொல்லலாம் என்னுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறாங்க ஜீவியத்தோடு இருக்கிறாங்க சொன்ன நேரத்தில் அவர்களிடத்திலே நீங்கள் ஜஹார் செய் அவர்களுக்கு பணிவிடை செய் அதுவே உனக்கு ஜஹாதாக இருக்கிறது என்கிற அந்த பொன்மொழியை செய்தனா புகாரி ரஹமத்துல்லா அவர்களும் முஸ்லீம் ரஹமத்துல்லாவும் கற்றுத்தர்றாங்க ஒரு சாபி வர்றாங்க நாயம் சல்லா அலுவலம் இடத்துல முஹாவியத் இப்னு ஜாஹமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க யா ரசூலல்லாஹ் அரத்து அன் அஹுசு இறை பாதையில் நான் போர் செய்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன் எனக்கு உத்தரவு தாருங்கள் என்று நேற்று நேரத்தில் அருமை நாயம் கேட்கிறாங்க ஹல்லக்க உம்முன் உங்களுக்கு தாய் இருக்கிறாங்களா என்று கேட்ட நேரத்தில் நாம் யார சொல்லல்லா ஆமா என்று சொல்றாங்க அவர்களை நீ பட்டி பிடித்துக்கொள் உன்னுடைய தாயின் சேவையை நீ பற்றி பிடித்துக் கொள் ஜன்னத்தை தகத்தறிஞ்சிலையா அவருடைய இரண்டு காதலி காலிற்கு கீழால் பாதத்திற்கு கீழால் சுவனம் இருக்கிறது இதே சஹாபியினுடைய இன்னொரு அறிவிப்பை இமாமனா இப்னுமா இப்னமாஜா ரஹமத்துல்லாஹில் தன்னுடைய அந்த சுனனிலே தருகிறார்கள் கிதாபிலே தர்றாங்க நாயம் சொல்லல்லாசன் சொல்றாங்க வைஹக்க உன் மீது நாசம் உண்டாகட்டும் நாசம் உண்டாருங்க பதுவா இல்லை பொதுவாக இது போன்ற சந்தர்ப்பங்கள் இது போன்ற வார்த்தைகளை அரபுகள் உபயோகிப்பது வழக்கம் அதாவது செல்லமாக கோவப்படுவது செல்லமாக கடித்துக் கொள்வது வைஹக்க அஹையத்தின் உம்முக்க உங்களுடைய தாய் ஜீவிதத்தோடு இருக்கிறாங்களா ஹயாத்தா இருக்கிறாங்களா நாம் யார் சொல்லலாம் பெரும் பின்பும் நாயம் சொல்ல சொல்றாங்க வைஹக்கே இல்சம் ரிஜிலஹா அவருடைய காலை போய் பிடிச்சிக்க உன்னுடைய தாயின் காலத்தை பாதத்தை பற்றிக் கொள்ளுங்கள் பற்றிக்கொள் பசம்மல் ஜென்னா உனக்கு ஜென்னா கிடைத்து விடுகிறது உனக்கு கிடைத்து விடுகிறது சுவனம் கிடைத்து விடுகிறது என்று அருமை நாயகம் செல்லல்லாசன் சொல்றான் அருமைக்குரியவர்களே நம்முடைய தாய்க்கு நாம் அளிக்கக்கூடிய மரியாதை நம்முடைய தாய்க்கு நாம் அளிக்கக்கூடிய அந்த நிலைப்பாடுகள் என்ன என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் தாயினுடைய பாதனையில் சூனம் இருக்கிறது என்று சொல்வதன் மூலமாக தாயினுடைய மகத்துவம் என்ன என்பதை அருமை நாயகம் செல்லல்லா செல்லவர்கள் இங்கே கற்றுத்தருகிறார்கள் சஹாபிகள் எல்லாம் கூட தங்களுடைய பெற்றோர்களுடைய ஈமானிற்காக நாயம் செல்லல்லா செல்லும் இடத்திலே அவர்கள் வாடி வதங்கி கண்ணீர் மிக நின்ற நேரத்தில் எல்லாம் நாயம் செல்லல்லா செல்வர்கள் தங்களுடைய அவருடைய பெற்றோர்களுக்காக துவா செய்திருக்கிறார்கள் இதிலிருந்து நாம் உணர்வு பெற வேண்டும் உண்மையை உணர்ந்து நாம் உணர்வு பெற வேண்டும் ஏனென்று சொன்னால் காலம் கடந்து விடுமையானால் நிச்சயமாக கை செய்தப்படக்கூடிய சூழலை ஏற்பட்டுவிடும் அருமைக்குரியவர்களே ஒரு தாய் தன்னுடைய வயது ஒரு தனையன் அவனுடைய வயது இரண்டு வயதிற்கும் இடையில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது அந்த வயதில் இருந்து கொண்டு சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் பக்குவத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது சில ஆண்டுகளுக்கு முன்னால் பல்லாண்டுகளுக்கு முன்னால் ஏறக்குறைய பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்னுடைய தாயுடன் நான் வெளியே செல்கிறேன் அந்த நேரத்தில் தாய் என்று சொல்றாங்க ஒரு சந்தர்ப்பத்தில் நான் உடனே சொல்றேன் உங்களோட வந்தா இதுதான் பிரச்சனை உங்களோட வந்தா இதுதான் பிரச்சனை வழியில பசிக்குதும்பீங்க அதை சாப்பிடணும்பீங்கன்னு சொன்னேன் அவங்க டயபெட்டிஸ் அவங்க ஒரு சுகர் பேஷண்ட் ஏன்னா அப்போ உடனே வந்துட்டாங்க வந்துட்டு ஒரு மாதிரி பொறுப்பு சொல்லிட்டு வந்துட்டாங்க ஒரு மனிதனுக்கு பசி ஏற்பட்டால் என்ன என்பதை நான் இருபது ஆண்டுகளுக்கு பின்னால் உணர்ந்தேன் அல்லாஹ் உணர்த்தி காட்டாமல் விடமாட்டான் தன்னுடைய வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனும் கூட பசியில் சுருண்டு விடுகிறான் அதே சமயத்தில் அன்றைய நாளில் என்னுடைய அன்னையினுடைய அந்த நிலையை உணர்வதற்கு எனக்கு முடியவில்லை பக்குவம் இல்லை அந்த வயதை நான் உணர முடியவில்லை பலகீனத்தினால் உணர முடியவில்லை ஆனால் பின்னால் அல்லாஹ் உணர்த்துகிறான் பசி என்பது சாதாரணமான ஒன்று அல்ல பலகீனத்திலும் கடுமையான பலகீனத்தை உண்டு பண்ணிவிடும் என்பதை புரிய வைக்கிறான் சுருண்டிருக்கிறேன் அதனை போன்ற அருமைக்குரியவர்களே காலங்கள் கடந்து விடுவதற்கு முன்னால் உணவை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் நம்முடைய பெற்றோர்கள் அதையும் செல்லதாக சொல்லி காட்டுறாங்க யாராவது ஒரு மனிதனுக்கு தாய் தந்தையர்கள் ஹயாத்தாக இருந்து அவன் சுவனத்திற்கு தகுதியாக இல்லை என்று சொன்னா அவன் நாசமாக போகட்டும் சொல்றான் என்ன சொல்றாங்க தெரியுதா ஒரு தாய் தந்தை ஹயாத்தா இருக்கிறாங்க இருந்து அந்த ரெண்டு பேருக்கு சொர்க்கம் இருக்கிறது அவருடைய மன பொருத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டாலே சொர்க்கம் கிடைத்து விடுகிறது இருவரும் ஹயாத்தாக இருந்து அல்லது அவர்கள் ஒருவர் ஹயாத்தாக இருந்து சுவர்க்கத்திற்குரிய தகுதியை ஒரு மனிதன் பெறவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய ஹயாத்தில் பெறவில்லை என்று சொன்னால் அவன் நாசமாக போகட்டும் என்று நாயகம் செல்லல்லாசங்கள் பழித்திருக்கிறார்கள் எனவேதான் அருமைக்குரியவர்களே எனது அருமையான சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த நல்ல உரை நம்முடைய வாழ்வின் உரைகளாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நம்முடைய அருமையான பெற்றோர்கள் நம்முடைய முன்னால் முதியவர்கள் இல்லங்களுக்கு அனுப்பக்கூடிய அவலமான காலங்களில் இருக்கிறோம் நம்முடைய பெற்றோர்கள் நம்மால் கவனிப்பு கவனிக்க முடியாத நிலையில் நம்முடைய கவனிப்பை விட்டும் தாண்டியவர்களாக நாம் ஆகியிருக்கிறோம் இந்த நிலை இந்த சமுதாயத்தில் மாற வேண்டும் தாயினுடைய மகத்துவம் என்ன என்பதை இஸ்லாம் மிக தெல்ல தெளிவாக குறிப்பிட்டு காட்டுகிறது தாயினுடைய பாதனையில் சுவனம் இருக்கிறது என்கிற அந்த உன்னதமான அறிவுரையின் மூலமாக அந்த உன்னதமான அந்த பொன்மொழியின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு ஒன்றை அருமை நாயகம் உணர்வுபடுத்துகிறார்கள் உணர்த்துகிறார்கள் தாயை நீங்கள் மதியுங்கள் தாயினுடைய அந்த நிலைகளை நீங்கள் உங்களுடைய கவனிப்பில் எடுத்துக்கொள்ளுங்கள் அவர்களிடத்தில் ஏதாவது குற்றங்களையும் குறைகளையும் உங்களுடைய நிலைகளுக்கு அப்பாறுபட்டு உங்கள் எண்ணங்களுக்கு மாறுபட்ட ஒன்றை கண்டாலும் கூட அதை பொறுமையாக நீங்கள் கையாளுங்கள் அவருடைய வேதனைக்கும் அவருடைய மனஸ்தாபத்திற்கும் அவருடைய பழிப்பிற்கும் ஆளாகி விடாதீர்கள் என்று எச்சரிக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் பெற்றோருடைய பொருத்தத்தில் அல்லாஹின் பொருத்தம் இருக்கிறது ஒசஹ்துல்லாஹி பெற்றோர்களுடைய கோபத்தில் அல்லாஹின் கோபம் இருக்கிறது என்கிற இந்த ஹரியதின் மூலமாக அல்லாஹு தாரா நம்முடைய பெற்றோர்களை நாம் அதிக்கக்கூடிய அவருடைய கல்புகளை சந்தோஷப்படுத்தக்கூடிய அவருடைய வாழ்வில் நம்மால் அவருடைய சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய நல்ல குழந்தைகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக நம்முடைய குழந்தை நம்முடைய குடும்பங்களில் சந்தோஷங்களை அல்லாஹுத்தால் அருள் மாறியாக பொழிவானாக இந்த சமுதாயத்தை தன்னுடைய தாய்களையும் தந்தைமார்களையும் மதிக்கக்கூடிய அவர்கள் மீது உண்மையான நேசம் கொண்டு அரவணைக்கக்கூடிய அற்புத சமுதாயமாக மாற்றி உலகில் நல்ல நிம்மதியான சுபிட்சமான வாழ்வை வாழ்ந்து மறு உலகில் நம்முடைய பெற்றோர்களுடன் நல்லடியாகுடன் அருமை நாயகம் செல்லல்லால் செல்லமுடைய அந்த மேலான சந்நிதியில் சமூகம் அளித்து அவர்களுக்கு தரிக்கக்கூடிய பேற்றி அல்லாஹ் நம் யாவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக அலமதுல்லாஹ் ரபில் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து